பத்தொன்பதாவது நாள் போக்கு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினான்கு ஓ சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோ விக்னோபசாந்தையே ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையே செய்து இடையூறு செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தியவன் தட்சிணாமூர்த்தி வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை கால துணை நிற்கட்டும் கால துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தியே ஓம் சாந்தி शांति शांति ஹரி ஓம் ओम हरि ओम श्री गुरुभ्यो नमः श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि ओम எப்படி பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இப்படி என்னுடைய பக்தர்கள் அல்லது என்னை நாடி வருபவர்கள் நான்கு வகையாக இருக்கிறார்கள் அதில் வழி கஷ்டத்தில் வருபவர்கள் அப்புறம் பொருள் போன்ற பலன்களை தேடி வருபவர்கள் அடுத்து என்னை பற்றிய ஞானத்தை தேடி வருபவர்கள் அடுத்து ஞான் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் இப்படி நான்கு விதமானவர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் ஞானி மிகவும் சிறந்தவர் ஏனென்றால் அவருக்கு ஒரே பக்தி தான் இருக்கிறது ஏக்க பக்தி எல்லா விஷயத்திலும் ஒன்றை மட்டுமே பார்ப்பவர் என்னையாகவும் அப்படி அந்த அப்படிப்பட்ட ஞானிகள் எனக்கு அத்தியர்த்தம் பிரியக அப்படின்னு சொன்னார் இங்கே பதினேழாம் ஸ்லோகத்தில் ஒரு இல்லை அத்தியர்த்தம் பிரியக எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பதினேழாவது ஸ்லோகத்தில் அடுத்து பதினெட்டில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஞானி தான் சம்திங் கிரேட்டோ அப்படின்னா அப்படி இல்லை எல்லாருமே சிறந்தவங்க தான் உதாரா சர்வ ஏவைத்தே எல்லாருமே சிறந்தவங்க தான் ஆனால் ஞானின்னா எனக்கு கொஞ்சம் உசுறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் ஏன்னா அவன் வந்து எல்லா இடத்துலையுமே என்னில் வேரூன்றி இருக்கிறான் நான் தான் அனுத்தமான கத்தி நான் தான் நிகரற்ற கத்தியாக அவனுக்கு இருக்கிறேன் அப்படி அந்த கத்தியை அவன் பிடித்து கொண்டு உறுதியாக பற்றி நிற்கிறான் அதனால வேறு கத்தியை அவன் தேர்ந்தெடுக்கலன்னா நான் தான் பார்த்துக்கிட்டான் அப்படி இதான் இந்த பிரார்த்தனையில் இதெல்லாம் ஒரு மைனூட் டெக்னிக் இது இதெல்லாம் விளக்க முடியாது இதெல்லாம் விளக்கி சொல்லிட்டு நம்ம சொல் அவங்கள்ட்ட பண்ணால் ப பழக்கம் வராது இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் அல்லது அவங்களா புரிஞ்சுக்கணும் அப்படிதான் இப்போ எப்படின்னா இந்த பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனை நல்ல பலன் கொடுக்கறதுக்கு பல டெக்னிக் இருக்கு பல ஃபேக்டர்ஸ் வந்து முடிவு பண்ணுது ஒரு பிரார்த்தனையினுடைய ரிசல்ட் நல்லா இருக்கிறதுக்கு எப்படி ஒரு கேமரா நல்லா இருக்கிறதுக்கு லென்ஸ் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது எத்தனையோ ஒன்று ஒன்று ஒரு வேற ஏதாவது ஒன்று கெட்டு போனாலும் அதனுடைய ரிசல்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பிரார்த்தனை பலன் கொடுக்கறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் பல காரணிகள் இருக்கு அதில் எந்த காரணி முக்கியம் அப்படின்னு இல்லை ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு அளவில் ரோல் பண்ணுது அதில் இங்கே வந்து ஒரு ஃபேக்டர் பற்றி சொல்கிறாரு மாம் அனுத்தமாம் கத்தின் யுக்த ஆத்மா என்னையே பிடித்துக் கொண்டிருக்கிறான் வேறு கத்தியை இல்லாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறான் அப்புறம் வேரூன்றி இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு முக்கியமான வார்த்தையை போடுறார் என்னுடன் என்னையே வேறு கத்தி இல்லாத ஒரே கத்தியாக வைத்துக் கொண்டிருக்கிறான் அது அனுத்தமான கத்தி அப்படின்னா என்னன்னா மனசுல வேற ஏதாவது ஒரு தீர்வு இருக்கு இந்த கோவில் தெய்வமும் ஒரு தீர்வு அல்லது இறைவனும் ஒரு தீர்வு அப்படின்னு இருந்தா மனசுல வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணனா அதுக்கு பலன் கம்மியா தான் ஒரு கோவில் அல்லது இறைவன் ஏதோ ஒண்ணு இதுதான் எனக்கு ஒரே தீர்வு வேறு வழி இல்லை அப்படிங்கிற கருத்து வேறு ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த பலன் அதிகம் அதனால நம்ம கோவிலுக்கு போறவற்ற நீ வந்து கடவுள்கிட்ட போய் சாமி கும்பிடும் பொழுது இவர் தான் கத்தின்னு நினச்சிக்கிட்டு நீ சுவாமி கும்பிடு அப்படின்னு சொன்னாலாம் வராது அப்படி உடனே சொன்னால் உடனே எல்லாம் வந்துடாது இது சம்ஸ்காரம் ரொம்ப காலமாகவும் அப்படி பார்த்து வளர்ந்துருக்கணும் பெற்றோர்கள் அப்படி இருக்கிறத ஒரு வேளை குழந்தை பார்த்து வளர்ந்துருந்தா அவனுக்கு பத்திக்காது இதெல்லாம் சொல்லி கொடுத்து வராது அப்படி சொல்லி கொடுத்து வந்தாலும் உடனே வராது அது ரொம்ப காலம் ஆகும் வர்றதுக்கு ரெண்டு நல்ல மெத்தடு என்னன்னா பார்த்து கத்துக்கிறது இது இப்படி தான் அப்படின்ட்டு எப்படி வீட்டுக்கு வர்ற குழந்தை வந்து வீட்டு செருப்பை கொண்டு வந்து கிச்சன் மேலேயோ சாப்பிட்ற தட்டு மேலேயோ வைக்கிறது இல்லை ஏன் வைக்கிறது இல்லை அவன் அப்படிலாம் வச்சு பார்த்தது இல்லை அவன் அப்படி வச்சு பார்த்துருந்தானே அவனும் இப்போ அவன் வீடு விடுறத பார்த்து பார்த்து அவனும் வெளியே விடுறான் இப்போ அவனால் மாற்றி செய்ய முடியாது இப்போ யாராவது ஒருத்தர் போட்டுக்கிட்டு கிச்சன் வரைக்கும் வந்தாக்கா அவனுக்கு ஷாக் ஆகுது ஏன்னா நான் பார்த்ததே இல்லை இவர் இப்படி செய்கிறார் அப்படின்னு அவனுக்கு ஷாக் ஆகுது அதுதான் அதுதான் இந்த இடத்துல அந்த மாதிரி அப்படியே பார்த்து வளர்ந்துருந்தா இவனுக்கு அப்படி தான் வரும் வேறு வழியே இங்கே அதுபோல் பார்க்காம வந்து இப்போ சொன்னால் அது கொஞ்சம் புதுசாக இருக்கும் இப்போ ஒரு ஃபாரினர் வரா ஒரு ஹாஸ்டலுக்கு இல்லை கோவிலுக்கு இல்லை வீட்டுக்கு ஏதோ ஒன்று வரா ஒரு தொழில் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வராதுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் எங்கேயும் போகாமல் இறங்கி இப்போ தான் வராருன்னா அவர் பாட்டு ஷூவோட வீட்டுக்குள்ளே வருவார் அல்லது கோவிலுக்குள்ளே வருவார் அப்போ நம்ம உடனே என்ன இப்படி பண்ணுறீங்க ஷூவை போட்டு வரீங்க அப்படின்னா அவர் உடனே ஷாக் ஆகிறார் <laughs> நம்ம என்ன தப்பு பண்ணுற மாதிரி பேசுகிறாரு நம்ம ஒன்றும் தப்பே பண்ணலையே அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா அவருக்கு அவரை பொறுத்தெல்லாம் அது தப்பு கிடையாது அப்போ நம்ம இப்படி சொன்னோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அல்லது ஹர்ட் ஆகுது அப்போ இந்த மாதிரி பழக்கமே இல்லாத ஒருத்தர்கிட்ட சாமியெல்லாம் கும்பிடும்போது நம்ம இப்படிதான் நினைக்கணும் ஒரே பிடிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டாகவும் கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ ரொம்ப நாசுக்கா அப்படிலாம் சொன்னாலும் உடனே வராது பொறுமையாக அப்படி மெல்ல மெல்ல மெல்ல கொஞ்சம் காலத்துக்கு சொல்லி அப்படி அட்லீஸ்ட் நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுத்து அப்படி வரணும் அப்படி ஒரே கத்தியாக இருக்கணும் அப்புறம் யுக்த ஆத்மா அப்புறம் இணைந்து இருக்கணும் அந்த பிரார்த்தனை செய்கிறது அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா ஒரு நிமிஷமா ரெண்டு நிமிஷமாங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது அதுக்கும் மேட்ரு இருக்கு அதுக்கு அது ஒரு காரணி எவ்வளோ நேரங்கிறதுக்கும் ஒரு பவர் இருக்கு ஆனால் ஒரு நிமிஷம் பண்ணாலும் எவ்வளோ தூரம் அதில் மனம் ஒன்றி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு பலன் இருக்கு அதுவும் ஒரு காரணியாக இருக்கு அந்த வழிபாடு பண்ணும் பொழுது அல்லது அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் முழுமையாக முழுக்க முழுக்க அந்த ஒரு விஷயத்தை தவிர தெய்வத்தை தவிர இறைவனை தவிர வேறு ஞாபகம் இல்லாமல் வைத்திருக்கக்கூடிய திறமை அதுதான் யுக்தமா அப்படின்ட்டு யுக்தத்தமா யுக்த ஆத்மா இணைந்த மனம் அப்படின்ட்டு அப்புறம் ஆஸ்தித்தக ஆஸ்தித்தகன்னா ஒன்று இருக்கும் நிலை யுக்தங்கிறது இருக்கிறது வேற எங்கேயும் டைவர்ஷன் இல்லாமல் இருக்கிறது ஆஸ்தித்தன்னா அந்த இணைந்து இருக்கிறதுல ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியான தன்மை எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து வழிபாடு செய்வது புதுசாக ஒரு அளவு ஒரு ஃபாரினர்னு வச்சுக்கோமே இங்கே பாருங்க சுவாமி இப்படி கும்பிடணும் கும்பிடும் பொழுது மனசை ஒருமுகப்பட்டு இந்த சுவாமி வேலையே வச்சுக்கணும் இது பாருங்க இவர் வந்து முருகர் சுவாமி இவர் இவர் இவருக்கு பேர் முருகன் பேர் இவருலேயே மனசு வந்து உறுதியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரியும் முருகன்னா என்ன உறுதியாக வச்சுக்கணும்னா என்ன சரி ஏதோ கான்சென்ட்ரேஷனாக வச்சுக்க சொல்கிறது போல இருக்குன்னு ஒருவேளை அவர் அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு முருக பக்தன் முருகர் கதையெல்லாம் தெரிஞ்சவர் கந்த சஷ்டி கவசத்தில் டெய்லி உருகி போகிறவர் முருகர் கதையை கேட்கும் பொழுதெல்லாம் கண்ணில் தண்ணி வர்றவர் அவர் கற்பூரம் காட்டும் பொழுது நீங்கள் முருகனை நினச்சிக்கிங்க உறுதியாக இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும் அவர் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கார் ரெண்டு பேருக்குமே மனசு ஒன்றி தான் இருக்கு ரெண்டு பேருமே முருகனை தவிர வேற எதையும் நினைக்கல ஆனா இந்த ரெண்டாவது நபருக்கு முருகரை பற்றி அதிகம் அதிகம் அதிகம் அதிகம் விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வேரூன்ற முடிகிறது கரெக்டா ஒன்றி இருக்கிறது பிளஸ் வேரூன்றி இருக்கிறது இன்னொருத்தர் படத்தை பார்க்குறாரு அந்த படத்தை தான் பார்த்துட்டு இருக்காரு என்னமோ உறைஞ்சிருக்கிறாங்க கையில் என்னமோ குச்சி வச்சுட்டு இருக்கிறாரு அந்த குச்சி நுனியில கொஞ்சம் நசுங்கி போயிருக்கு ஸோ முருகர் தான் பார்க்குறாரு ஆனா அவர் மனம் ஒன்றவில்லை அந்த அளவுக்கு இதாக இல்லை அப்படியே இந்த அளவுக்கு சிந்திச்சா கூட கொஞ்சம் ஒன்றுதுன்னு அர்த்தம் குறை சொல்றதுக்காக சிந்திச்சா கூட கொஞ்சம் ஒன்றுது எதுவுமே தெரியாம சும்மா பார்த்துட்டு இருந்தாருன்னா அங்க ஊன்றவில்லை ஊன்றுதல்னா இந்த மாதிரி எல்லா திசையிலும் தப்பிக்க வழி இல்லாமல் மரத்தின் மேற் பற்றி கொண்டு இருப்பதைப் போல பற்றி கொண்டு இருக்க வேண்டும் இதுதான் இதெல்லாம் வந்து போதனைகள் தான் ஹெல்ப் பண்ண முடியும் ஊன்றது ஏதாவது வேணுமே ஒரு செடியை பிடுங்கி இப்படி கையில் வச்சுக்கிட்டு நீ நல்லா ஊன்றி நில் ஊன்றி நில்னா அது எப்படி நிற்கணும் அது ஊன்றத்துக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் ஏதாவது மண் வேணும் பாறை வேணும் அப்போ தான் பிடிக்க முடியும் அப்புறம் கையில் வேரோட பிடிக்க கையில் வச்சுக்கிட்டு ஊன்றிட்டு ஊன்றிட்டு தான் அது எப்படி ஊன்றது பிடிக்கிறது பற்றுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அதுதான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் கதைகள் அதை பற்றிய விஷயங்கள்லாம் இவங்க வந்து ஊன்றுவதற்கு உதவுகிறது ஒன்றுதல் வேறு ஊன்றுதல் வேறு ஸோ ஒன்றுதல்னா ஐக்கியமாகுதல் அதான் யுக்த ஆத்மா ஒரே விஷயத்தை பற்றி நினைப்போட இருக்கிறது இணையிறது அப்புறம் அதுக்கப்புறம் ஊன்றுதல் இதெல்லாம் இருந்தால் இது ஞானத்துக்கு சொல்கிறாரு ஞானிக்கு லட்சணமாக சொல்கிறாரு ஆனால் எப்படி இருந்தாலும் இதுதான் பிரார்த்தனை ஏன்னா பிரார்த்தனை சமத்தில் ஒருத்தன் ஞானி அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது பிரார்த்தனை பண்ணுறப்போ ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷம் அவன் ஞானி அந்த ஒரு நிமிஷம் வந்து ஐக்கியமாக இருக்கிறான் இது ஒரு பெரிய ட்ரைனிங் இது நம்ம நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கஷ்டப்பட்டு கோவில் போகிறோம் திருப்பதி அல்லது பழனி எங்கேயோ காசி விஸ்வநாதா ராமேஸ்வரம் எங்கேயோ போகிறா நீ பாரு இந்த மக்களில் விவரம் தெரியாதவங்கள்ட்ட கூட இந்த பழக்கம் இருக்கும் பெரும்பாலானவங்கள்ட்ட இருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் போனால் அந்த கோவிலுக்கு போகணும் போகணும் விரதம் இருந்து கஷ்டப்பட்டு சுவாமி பார்க்கணும் சுவாமி பார்க்கணும்னு ஏக்கத்தோடு தான் போகிறான் கஷ்டப்பட்டு போகிறான் அங்கே போனால் அந்த சுவாமியை பார்த்ததும் ஒரு நொடி தான் பார்க்குறான் அதுக்கப்புறம் கண்ணு மூடிடுறான் கண்ணு மூடி அப்பா அப்படிங்கிறான் அந்த சுவாமியை உள்ளே பார்க்குறான் அந்த சுவாமியை உள்ளே பார்க்குறான் இதுதான் ஞானி வேற ஒன்றும் கிடையாது அந்த ஒரு நிமிஷம் அப்பா அப்படின்னு கண்டுபிடிது அந்த மனசு வந்து அப்படியே ஐக்கியம் ஆயிடுது வேறுன்றிடுது எந்த அளவுக்கு கதைகள் கேட்டிருக்கிறானோ அந்த அளவுக்கு வேறு விட முடியும் ஸோ அப்படி இது வந்து இது அந்த ஒரு நிமிஷங்கிறது எப்போ பார்த்தாலும் ஆகும் இது ப்ராக்டிஸ் கொடுக்குற இடம் அது அங்கே ஒரு நிமிஷம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் மீதி இடத்துலாம் வரும் ஆக்சுவலாக பல பேர் இது வந்து பல கேள்விகளும் கேட்கலாம் என்ன இப்படிலாம் கஷ்டப்பட்டு போனால் தான் சாமி வந்து ஒத்துக்குதா சும்மா போனால் ஒத்துக்காதா அப்புறம் அந்த கோயிலுக்கு போனால் ஒத்துக்குதா இங்கே இருந்தால் ஒத்துக்காதா அப்புறம் என்ன விரதம் இருந்து கும்பிட்டா தான் ஒத்துக்குதா நீ விரதம் இல்லைன்னா சாமி இருந்து கோச்சிக்குதா இது கேள்விலாம் நியாயமான கேள்வி எந்த சாமியும் கோச்சிக்க போகிறதில்ல சாமி ஒன்றும் கண்ணால் குத்திடாது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்புறம் ஏன் கஷ்டப்படணும் ஏன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சால் அந்த மொமெண்ட் வரும்பொழுது மனம் நன்கு லைக் லைக் அது வந்து அப்புறம் இந்த ப்ராக்டிஸ்லாம் ஒருத்தன் தானாக முயற்சி பண்ணி பண்ணால் கூட அவ்வளோ ரிசல்ட் இருக்காது ரிசல்ட் இருக்கும் அது அவ்வளோவா இருக்காது மற்றவர்கள் சொல்லி கேட்டு ஆசை வந்து பண்ணும்பொழுது அதுக்கு இன்னும் பல தெரியும் ஏன்னா அது சொல்லி கேட்ட வார்த்தைகள் இருக்கு பாருங்க அது வந்து புஷ் பண்ணுது அதுதான் இந்த மனசை இந்த திசையில தள்ளுகிறது அப்போ சுலபமாக இருக்கும் நானே எனக்கு நானே சாமியை பற்றி உயர்வான்னு நினைச்சு நினைச்சு நினைச்சு அந்த இதை கொண்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்படும் அதனால தான் இது எல்லா இடத்துலையும் இந்த குரு சிஷ்ய உறவுலையும் சரி இந்த மாதிரி போதனை விஷயங்கள் எல்லாம் அதாவது இந்த குருவாக வந்து அந்த இதை கொடுத்தாருன்னா அது ஒருத்தனுக்கு கிஃப்ட் அந்த மார்க்கங்களை வகுத்து கொடுத்தாரு ஏன்னா இவனுக்கா என்ன கேட்கணும்னே தெரியாது என்ன கேட்கணும்னே தெரியாதப்ப அவனா கேட்டாதான் இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சா அது நடக்காது இவராக வந்து ஏதாவது சொல்லி ஒன்று ஒன்றுலேயும் ஆசையை தூண்டிப்பாங்க அவர் ஒருவேளை ஐம்பது விஷயத்த சொன்னால் இவனுக்கு ஒருவேளை அஞ்சு விஷயம் பிடிச்சிருக்கலாம் மீதி நாற்பத்தஞ்சு வேஸ்ட் ஆகலாம் பரவாயில்லை அப்படி தான் சொல்லி பார்க்கணும் அப்போ ஏதாவது ஒன்று கிளிக் ஆச்சுன்னா அதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி அப்படி இந்த இடத்துலலாம் கலாச்சாரம் பண்பாடு தான் ஹெல்ப் பண்ணுது தன்மைகள் வருவதற்கு இப்படி இதெல்லாம் பார்த்தோம் இது ஞானி லட்சணம் அவர் சொல்கிறாரு நம்ம ஆட்களுக்கும் நம்ம கலாச்சாரம் பண்பாட்டில் ஒருத்தர் ஒருத்தரையும் ஞானியாக்கிறதுக்கு இந்த பயிற்சி கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் बहूनां बहूनां पतङ्गुलां श्लोकं बहूनां बहूनां जन्मनां जन्मनां ते ते अन्ते अन्ते கண்டுபிடிச்சிட்டிங்களா வந்துருக்குங்க ஞானவான் ஞானவான் மாம் மாம் பிரபத்யதே பிரபத்யதே ஞானவான் ஞானவான் மாம் प्रपद्यते प्रपद्यते वासुदेवः वासुदेवः वासुदेवः वासुदेवः सर्वं सर्वम् इति सः सः महात्मा महात्मा सुदुर्लभः सुदुर्लभः सुदुर्लभः सुदुर्लभः बहूनां बहूनां जन्मनां जन्मनां अन्ते अन्ते ज्ञानवान् ज्ञानवान् मां मां प्रपद्यते प्रपद्यते वासु வாசுதேவக वासुदेवः சர்வம் இதி सर्वमिति சக सः மகாத்மா महात्मा சுதுர்லபக सुदुर्लभः ம். இப்படி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் சொல்றாரு ஆனால் ரொம்ப ஈஸி இதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு ஸ்லோகம் ரொம்ப ஈஸியாக போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பகுணாம் பகுனா பல பகுணாம்னா பல பல பல பல அப்படி மிக பல அப்படின்றார் பகுணாம் ஜென்மனாம் பிறவிகளில் அல்லது பிறவிகளுக்கு அந்தே கடைசியில் இறுதியாக பகுணாம் ஜென்மனாம் அந்தே பல பல பிறவிகளின் கடைசியில் அல்லது பிறகு அப்படின்னு சிம்பிளாகவும் வச்சுக்கலாம் ஏன்னா கடைசின்னா அது கடைசின்னு அவங்களுக்கு தெரியாது கடைசியாக தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறது கடைசியில் இல்லை கடைசியில் நான் இப்போயே பஸ்ஸை பிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல அவருக்கு அப்படின்னா இதுக்காக மாட்டோம்னு அர்த்தம் இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு அந்த இஷ்யூவில் அது கடைசி அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சில் அந்த விஷயத்தில் அப்படி பல பல பிறவிகளுக்கு பிறகு அப்பாவில் ஞானவான் இவன் ஞானவானாக ஆகிறான் ஞானவான் பவதி அப்படி ஞானவான் பவதி தான் ஆகிறான் பல பல பிறவிகளுக்கு பல பலன்னா இந்த இடத்துல பல கோடி பிறவிகளுக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் இது பல கோடிலாம் அவர் சொல்ல பல பலன்னா ஏராளமான பிறவிகள் கோடிக்கணக்கான பிறவிகள் சிருஷ்டி ஆரம்பிச்சதுலேருந்து போயிடுச்சு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு பிறகு இவன் ஞானவான் ஆகிறான் ஞானத்தை அடைகிறான் அர்த்தம் ஞானவான்னா ஞானத்தை உடையவன் ஞானவான் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை என்ன இந்த வான் அப்படின்னா அதை உடையவன் அர்த்தம் தனவான் அப்படின்னா என்ன தனத்தை உடையவன் இந்த வான் அப்புறம் மான் அப்படின்னு ரெண்டு விபதி இருக்குது ரெண்டுக்கும் பொருள் ஒன்று தான் சில வார்த்தைகள் வான்னு எடுத்துக்கும் சில வார்த்தைகள் மான் எடுத்துக்கும் உதாரணமாக புத்திமான் அப்படின்னா புத்தியை உடையவன் தனவான் தனத்தை உடையவன் அது அது பழக்கத்தில் எந்த வார்த்தைக்கு எது ஒன்று பார்த்துக்கிறது அப்படி அப்படி ஞானத்தை உடையவனாக ஆகிறான் நான் அப்படின்னா ஞானத்தை அடைகிறான் ஒன்று அப்புறம் அப்படி அடைந்த அந்த ஞானி அல்லது ஞானவான் மாம் பிரபத்தியத்தே அப்படி அடைந்து என்ன செய்கிறான் மாம் என்னை இந்த ஞானத்தை உடையவன் என்னை பிரபத்தியத்தே பிரபத்தியத்தேன்னா அடைகிறான் இந்த பத்துங்கிற வார்த்தை வேற எங்கேயோ பார்த்துருக்கோமா பிரபத்தியத்தே பத்துன்னு பத்துன்னு அடைதல் அப்படி பதனம் தான் பார்த்துருக்கோம் பிரபதனம் அப்படின்லாம் பார்த்தோம் நம்ம பிரபத்தியந்தே அப்படின்னு பதினாலாவது ஸ்லோகத்தில் இருக்கு பதினாலாவது ஸ்லோகத்தில் மூணாவது பாதத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வார்த்தை ஏ பிரபத்தியந்தே அங்கே வந்து பன்மை பிரபத்தியந்தேன்னா பன்மை பிரபத்தியத்தேன்னா அது வந்து ஒருமையில் இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதே வார்த்தை தான் இங்கே ஒருமையில் இருக்கு பிரபத்தியத்தே அப்படின்னா வந்து சேருகிறான் அடைகிறான் அப்படி அப்படி என்னை வந்து சேர்கிறான் என்னை அடைகிறான் அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு பொருள் என்னன்னா இரண்டரை கலைக்கிறான் அப்படின்ட்டு அப்படி வாழும் பொழுது இரண்டரை கலந்தவனாக வாழ்கிறான் வாழ்க்கை முடிந்த பிறகு மரணத்திற்கு பிறகு உடலை உதிர்த்த பிறகு இறைவனுடனேயே இரண்டரை கலந்து விடுகிறான் கரைந்து விடுகிறான் இந்த ரெண்டு பொருளுமே இந்த பிரபத்தியத்தை அப்படிங்கிறது வாழும்பொழுது வாழும் பொழுது ஒரு பொருள் வாழ்ந்த பிறகு ஒரு பொருள் ரெண்டுக்குமே ஐக்கியமானவனாக வாழ்கிறான் இறந்த பிறகு ஐக்கியமாகி விடுகிறான் அச்சா வாசுதேவக சர்வம் இது பிரபத்தியத்தே அந்த பிரபத்தியத்தே காப்பி பேஸ்ட் எங்க காப்பி பேஸ்ட் சர்வம் இத்தி வாசுதேவக சர்வம் வாசுதேவன் தான் இங்கு எல்லாம் சர்வம் சர்வம் சர்வம்னா பொருள்கள் மட்டும் இல்லை நம்ம பார்த்துருக்கோம் தேச கால விஷய மூன்றும் சேர்ந்து தேசம்னா இடம் எந்த இடத்துல போனாலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடியவைகள் அப்புறம் காலம் எந்த காலத்திலும் இருக்கக்கூடியவைகள் அப்புறம் விஷயங்கள் விஷயங்கள்னா பல நேரம் பொருளாக காட்ட முடியாது இது இங்கே பாரு இருக்கு அப்படின்ட்டு உதாரணமாக உயரமான உள்ளமான நல்லவன் குமார்னு சொல்லும்போது நல்லவன்கிறதெல்லாம் எடுத்துக்காட்ட முடியும் நல்லன்னா என்னன்னு சொல்ல முடியாது அப்படி அதெல்லாம் குணங்கள் சம்மந்தப்பட்டது இப்படி விஷயங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது சாஃப்ட்வேர்லாம் தனியாக காட்ட முடியாது அதெல்லாம் வெறும் அறிவு தான் அறிவு தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி அப்போ கால தேச விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதான் சர்வம் அந்த சர்வமாக இருப்பது எது வாசுதேவகா இந்த வாசுதேவன் தான் எல்லாமாக இருக்கிறார் வாசுதேவன்னா என்ன வசிக்கும் தேவன் அர்த்தம் வாசுதேவன் எங்கே வசிக்கிறார் அதுவாக இருக்கிறார் அதான் வசிப்பவர் வசு இந்த டப்பாவாக இருக்கிறார் டப்பாவாக எங்க இருக்கிறார் இந்த பிளாஸ்டிக் அவ்வளவுதான் அப்படி வாசுதேவக இங்கே எல்லாமாக இருந்து கொண்டு வசித்து கொண்டிருப்பது அவர்தான் அதனால் அவர் வந்து வாசுதேவன் தேவன்னா என்னன்னா ஒளிர்பவன் ஒளிர்பவன்னா பிரகாஷிப்பவன் ஆள்பவன் ஆள்பவன்னா ரூல் பவர் பண்றவர் அதான் தேவன் நம்ம பார்த்துருக்கோம் மகாதேவன்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி அப்படி வாசுதேவன்கிற இடத்துல ரெண்டு விதமான விளக்கம் இருக்கு வாசு அப்படின்னா அதனுடைய பொருள் காரணம் the substance of everything content of everything இங்கே எல்லாமாக இருக்கும் பருப்பொருள் அப்படின்ட்டு அர்த்தம் அந்த பொருளை எது கொடுக்குது வாசுங்கிற பகுதி கொடுக்குது சரிங்களா அப்புறம் தேவக தேவகன்னா ஆள்பவன் அப்படின்னா திட்டமிட்டு இது இப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்பவன் அது என்ன காரணத்தை காட்டுது நிமித்த காரணம் அறிவு காரணம் ஏன்னா அவர் தான் ஆட்சி பண்றாரு எல்லாமாக இருக்கிறார் அந்த எல்லாவற்றையும் ஆட்சி பண்ணுகிறார் நிர்வாகம் செய்கிறார் அதனால அவர் தேவன் நிர்வாகம் செய்யும்போது அவர் வந்து நிமித்த காரணம் அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டு நிர்வாகம் செய்வார் அப்படி ஒரு பிரம்ம அவர் தான் வாசுதேவன் வசுவாகவும் இருக்கிறார் தேவனாகவும் இருக்கிறார் வாசுதேவன் அவரே எல்லாமாக இருக்கிறார் அவரே அப்படி இருக்கும் காரணமாக ஆட்சி செய்யும் காரணமாக அறிவு காரணமாகவும் இருக்கிறார் அப்படி சர்வம் வாசுதேவம் வாசுதேவன் தான் இங்கே இருக்கும் எல்லாமே இந்த வாசுதேவன் தான் இத்தி என்று பிரபத்தியத்தே என்று ஐக்கியமாகிறான் அதுக்கப்புறம் நானாக இருப்பதும் அவர்தான் அப்படி என்னை பிரித்து பார்ப்பதற்கு ஒன்றும் கிடையாது சூழ்நிலைகளிலிருந்து பிரித்து பார்க்கவோ இந்த சிருஷ்டியிலிருந்து பிரித்து பார்க்கவோ வேறு ஒரு விஷயத்துடன் ஒப்பிட்டு பார்த்து என்னை பிரித்து பார்க்கவோ அதை விட நான் உயர்ந்தவன் அல்லது அதை விட நான் தாழ்ந்தவன் என்றெல்லாம் நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஒரு இறைவன் எல்லாமா இருக்கிறாரு அந்த இறைவன் தான் இங்கே அகம் நான் என்ற உணர்ச்சியுடன் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை இந்த நிலைக்கு வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா பிரபத்தியத்தே சரணடைகிறான் ஐக்கியமாகி விடுகிறான் எல்லா குழப்பங்களிலிருந்தும் இருந்தும் விடுபட்டவனாக ஆகிவிடுகிறான் தன்னிடத்தில் கேள்வி இல்லாதவனாக தன்னிடத்தில் சிக்கல் பிக்கல்கள் இல்லாதவனாக வாசுதேவன் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை தவிர அவனுக்கு வேற ஒன்றுமே இல்லை பேச ஐக்கியமாகிறான் சர்வமிதி பிரபத்தியத்தை அடைக்கலம் ஆகிறான் சக அவன் அப்படிப்பட்டவன் எவன் இப்போ இவ்வளோ நேரம் விளக்கம் சொல்லப்பட்டவன் அவன் அல்லது அவர் மகாத்மா அவர் தான் மகாத்மா மகாத்மாங்கிறதுக்கு இதுதான் பொருள் மகான் ஆத்மா எஸ்ய யாருடைய ஆத்மா கிரேட் ஆத்மான இந்த இடத்துல மனம் மைண்ட் யாருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப கிரேட் கிரேட்னா இந்த இடத்துல நம்ம பொருளில் சும்மா சின்ன உயர்ந்த அப்படிங்கிற கம்பேரிட்டிவா உயர்ந்தன்னு அர்த்தத்தில் இல்லை அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தா அவருக்கு இவர் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு இது பரவாயில்லங்கிற மாதிரியே கிடையாது கிரேட்னா உலகத்திலேயே கிரேட் அப்படின்னா உலகத்தையே அடக்கிடுச்சு இவருடைய மனசு முன்னாடி இந்த மனசு என்னன்னா தன்னை பிரித்து பிரித்து பார்த்து கொண்டிருந்தது இது அறியப்பட்ட உலகம் நான் அறிபவன் அல்லது இந்த இந்த நபர் வேறு நான் வேறு அல்லது இந்த விஷயம் வேறு நான் இதை பயன்படுத்துபவன் நான் இதனால் சௌகரியத்தை அனுபவிப்பவன் அல்லது நான் இதனால் தொலையை அனுபவிப்பவன் என்று தன்னை பிரித்து பிரித்து பார்த்து கொண்டிருந்தார் இப்போ என்னென்னா இந்த நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளாக இருப்பது கடவுள் அவர் தான் எல்லாமே இருக்கிறாரு அப்புறம் இதில் ஒன்றும் பிரித்து பார்க்கறது இல்லை இது இப்படி இருக்கு இது இப்படி தான் இருக்கும் அதுக்கு நியத்திகள் அந்த நியத்திகளாக இருப்பதும் இந்த இறைவன் தான் இந்த கடவுள் தான் இந்த நான்கிற ஆத்மா தான் இப்போ இதில் ஒன்றும் பேசுறது இல்லை அது அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஏதோ ஒரு நீதி இருக்கு அது நமக்கு தெரியல தெரிஞ்சாலும் என்ன தெரியலனாலும் என்ன காஃபி வைக்கிறோம் பால் எப்படி சூடாகுது காஃபி எப்படி கலக்குது பொடி எப்படி கலக்குது சர்க்கரை எப்படி கரையுதுன்னு தெரியல தெரியலன்னா குடிச்சிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கோம் கரெக்ட் எதுக்கு தெரிஞ்சுட்டு உட்கார வச்சு அது ஒரு காஃபியை பற்றி ஆராய்ச்சி பண்ணாலே வாழ்க்கை கூட ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத காஃபி போட்டியே குடிச்சா போயிட்டு போக அப்படியே ஆனால் காஃபியை முடிச்சாச்சு பலன் கிடைச்சாச்சு அவ்வளோ அப்படி இவர் வந்து இங்கே எல்லாம் இருப்பது ஒரு ஆத்மா பரம் ஆத்மா அதனால இங்கே ஒன்றும் நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை குதிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சு சமாதானமாகி விடுகிறார் இந்த நிலையில் தான் இவர் பேர் என்ன மகாத்மா அப்படின்னா இவருடைய ஆத்மா இவருடைய மனம் விரிந்து விட்டது எவ்வளவு பெருசு என்டையர் சிருஷ்டியினுடைய பெருசு விரிந்துருச்சு எல்லாத்தையும் அரவணைச்சாச்சு முன்னாடி முதல்ல தன்னை அரவணைத்து கொண்டார் என்ன நான் முக்கியம் நான் முக்கியம் இது அப்புறம் இது இருந்தது இது நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்புறம் இந்த குடும்பத்துக்கு விஸ்தாரம் ஆச்சு முதல்ல மனைவிக்கு விஸ்தாரம் ஆகுது இது என்னுடைய மனைவி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குடும்பம் குழந்தைகள்லாம் வந்தது இது என்னுடைய குழந்தை விஸ்தாரம் ஆகுது அப்புறம் இது என்னுடைய உறவுகள் நண்பர்கள் அப்படின்னு மனசு விரிவடையுது அப்புறம் இது என்னுடைய கிராமம் என்னுடைய கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் பிறந்த ஊருக்கு செய்ய வேண்டியிருக்கு அப்படி விரிவடைகிறது அப்புறம் நாடு என்று விரி விரிவடைகிறது அப்புறம் இந்த ஞானத்துடன் சிருஷ்டி என்று விரிவடைந்து விடுகிறது ஒட்டுமொத்த சிருஷ்டியே என்னது தான் சரி இந்த சிருஷ்டி இப்படி இருக்கு ஓகே இருக்கட்டும் என்று இது விரிவடைகிறது அவருடைய மனம் ஏன்னா எல்லாம் பரமேஸ்வரன் அல்லது பரமாத்மா அப்படி பார்க்கும்பொழுது வாசுதேவன் என்று பார்க்கும்பொழுது மனம் விரிந்து விடுகிறது தெரிந்தவைகள் தெரியாதவைகள் எல்லாவற்றையும் அரவணைத்து விடுகிறது அப்போ அவர் வெறும் மகாத்மா அதனால அவர் எதையும் வெறுக்கிறது இல்லை ஏன்னா எது எப்படி இருந்தாலும் ஓகே அது அப்படி இருக்கலாம் ஓகே ஆனால் சூழ்நிலையை கையாள வேண்டியிருக்குது அதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இது இவ்வளோ தூரம் பேசிட்டு தான் கிருஷ்ணர் கடைசி என்ன சொல்றாரு அர்ஜுன்கிட்ட அதனால நீ யுத்தம் செய்ய அப்படிங்கிறார் அவனை கொண்டு தூக்கி எறிய விட்டு வைக்காதங்கிறார் அப்படின்னா என்ன இருக்கும் கான்ட்ரவர்சி கிடையாது இது மனநிலையை தான் சொல்லுது மனநிலையில தான் வெறுப்பு வெறுப்புணர்ச்சி தான் இல்லை வெறுப்புணர்ச்சி இல்லாமல் நீ இதை இந்த இடத்துல செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற நியத்துக்கள் அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கு ஓகே செஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு அவ்வளோதான் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு இதெல்லாம் தெரியாம பல பேர் வந்து கிருஷ்ணர் போட்டு குழப்புறாரு ஒரு நேரம் பார்த்தா பெரிய இது மாதிரி பேசுறாரு அஹிம்சை அது இதெல்லாம் பேர் கருணை எல்லாம் பேசுறாரு இன்னொரு இடத்துல பார்த்தா கொலை பண்ண சொல்றாரு என்ன அது அவர் பைத்தியக்காரர் அப்படின்னு எழுதியிருக்காங்க பல பேர் புஸ்தகம் ஃபாரின்ல நிறைய புஸ்தகம் கிருஷ்ணர் பைத்தியக்காரன் ஸோ இதெல்லாம் வேண்டாத வேலை என்னன்னு தெரியலன்னா இப்படிதான் சூழ்நிலையே டீல் செய்யறதுங்கிறது வேற புரிந்து கொள்ளுதல்ங்கிறது வேற ஆனால் புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்பதான் டீலிங் செய்யணும் இது என்னன்னா பெரும்பாலும் மனநிலையை சார்ந்தது புரிந்து கொள்ளுதல்ங்கிறது இந்த மனநிலையுடன் செய்ய வேண்டியதை செய் அதே போல இந்த மனநிலையுடன் செய்ய வேண்டாததையும் செய்யாது அதுவும் இருக்குதுக்குள்ள ஏன்னா அது உனக்கு சுதர்மம் கிடையாது சுதர்மத்தை ஏன் அனாவசியம் சுதர்மம் இல்லாததை ஏன் போய் அனாவசியம் செய்வேன் அது வேண்டாத வேலை அதெல்லாம் வேறு இடத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதனால இதை மட்டும் பிடிச்சிட்டு அதை படிக்க வேண்டியது அந்தந்த பொருளை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் புரியாமல் போயிடும் எல்லா கனெக்ஷனும் ஞாபகத்தில் இருந்தால் தான் இது சரியான பொருள் கிடைக்கும் அப்படி சக மகாத்மா அவன் வந்து மிகச்சிறந்த மிக சிறந்த மிக பரந்த அனைத்தையும் அரவணைத்த மனதை உடையவன் அதான் மகா ஆத்மா மகானா great very great very big அல்லது பிக்கஸ்ட் அப்படின்ட்டு அர்த்தம் சுதுர்ல இந்த மகாத்மாங்கிறதுல யாரோ ஒருத்தர்னு நினைச்சு கூடாது மகாத்மாங்கிற வார்த்தை ஏற்கனவே இருக்கு பண்பாட்டில் அப்புறம் நான் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் நமக்கு இங்கே புஸ்தகத்தில் பிடிச்சி மகாத்மானாலே நம்ம ஒருத்தர் தான் தெரியும் வடக்கு போயாச்சுன்னா எல்லாருமே ஒரு சன்னியாசி பார்த்தா மகாத்மா தான் கூப்பிட்றாங்க சன்னியாசிகளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் கூடும்போது ஓ மகாத்மா அப்படின்னா மகாத்மாஜி ஐயே அப்படின்னா தான் சாதாரணமாக பேசும்போது மகாத்மா அப்படின்னு ஒரு பிரைஸிங் ஒரு மரியாதைக்கு பேசுறது ஐயா வாங்கன்னு நம்ம சொல்கிற மாதிரி சாது சன்னியாசிகளை அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் மகாத்மா தான் கூப்பிட்டுக்கிறாங்க அப்புறம் மற்றவங்களும் இவங்களை பார்க்க போனாக்க மகாத்மாஜி அப்படின்னு தான் பேசுகிறாங்க இப்போ இந்த மாதிரி உயர்ந்தவங்கள குறிப்பாக சன்னியாசிகள் எல்லாரையும் மகாத்மான்னு தான் கூப்பிட்றாங்க பேசிக்கிறாங்க ஆனால் அதே போல் குடும்பஸ்தர் கூட ரொம்ப உயர்ந்த நிலையில் நம்ம பார்ப்போம் பல பேர் ரொம்ப பக்தியில் பக்குவப்பட்டு தான தர்மங்களில் ரொம்ப நிறைய செஞ்சு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க மக்கள் அந்த மாதிரி மக்கள் ரொம்ப பாராட்டக்கூடிய மொழியும் கூட பேச்சு வழக்கில் மகாத்மாஜி அப்படின்னு கூப்பிடுறது பழக்கத்தில் அவரையும் பாராட்டிருக்கார் இது வந்து சன்னியாசிகளை பொதுவாக கூப்பிட்றாங்கன்னா கூட சன்னியாசிக்கு மட்டுமே இந்த வார்த்தைன்னு இல்லை நான் கூட அப்படி நினச்சேன் சன்னியாசிகள் அப்படி கூப்பிடுவாங்கன்னு சாதாரணமாக ரொம்ப கிரேட் யாராவது இருந்தாக்க அவங்களையும் கூட மகாத்மாஜி ஐஏ பேட்டியே அப்படி பேசுறது வழக்கத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் தான் மகாத்மான்னா யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இது பாருங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புத்தகத்திலே இருக்கு மகாத்மா சக மகாத்மா அவன் தான் மகாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சு துர் லபக லப அப்படின்னா அடைதல் லப் அப்படின்னா அடைதல் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை இதுல இருந்து வந்தது லாபம் இந்த லப்பு தான் லாபம்னு ஆகுது அடையப்பட்டது அப்படி லாபம்னா லபன்னா அடைதல் லபக அடையப்படுபவன் கிடைப்பவன் துர்லபக துர்னா கஷ்டப்பட்டு அடையப்படுபவன் அல்லது அரிதாக அடையப்படுபவன் அப்படின்னா கிடைக்காதவன் இப்படிப்பட்ட ஒரு ஞானி கிடைக்காதவன் அப்படின்னா எங்க இருந்தாலும் கிடைக்காது ரொம்ப அரிதா எங்கேயா ஒருத்தரை பார்க்கலாம் அப்படின்னா துர்லபகா அப்படின்னா இதான் நம்ம ரொம்ப துர்லபம்பா அப்படின்னா கூட பேச்சு வழக்கில் சொல்கிறோம் நடக்காததை கிடைக்காதத அதே துர்லபம் அப்படின்னு நம்ம பேசுறது கிடைக்காததுக்கு ஏன் ஆசைப்படுறாங்கிற அர்த்தத்துல சுதுர்லபகா அப்படின்னா இது சும்மா கிடைக்காதது மட்டும் கிடைக்காதது அரிது மட்டும் இல்லை கிடைக்காததுலயும் கிடைக்காதது அது இன்னும் இன்னும் கஷ்டம் ஷூ போட்டாச்சுன்னா ஏற்கனவே பார்த்துக்கணும் ஷூன்னா இன்னும் சுத்தமாக அதுக்கு பற்றி பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு மிக மிக அறியுது மிக மிக கடினங்கிற அர்த்தத்தில் ஷூன்னா அப்போ சு துர்லபக அப்படின்னா மிக மிக கடினம் மிக மிக அரிது யாரு இப்படிப்பட்ட ஒரு மகாத்மா சர்வம் வாசுதேவகா இது எக பிரபத்தியத்தே யார் சரணடைந்தாலும் யார் ஐக்கியப்படுத்தி கொண்டாலும் அவங்க வந்து மிகவும் அரிதானவன் அப்படிங்கிறார் ஓகே பல பிறவிகளுக்கு பிறகு கடைசியில் தத்துவ இருபத்தி ஒம்பது பல பல பிறவிகளுக்கு பிறகு கடைசியில் கடைசியில் தத்துவ ஞானம் தத்துவ ஞானம் அடைந்த அடைந்த மனிதன் மனிதன் அனைத்தும் அனைத்தும் வாசுதேவனே வாசுதேவனே என்று என்று என்னை என்னை புகழாக புகழாக கொள்கிறான் கொள்கிறான் அனைத்தும் வாசுதேவனே அத்தகைய அத்தகைய மகாத்மா மகாத்மா மிக மிக அரிதானவன் மிக மிக அரிதானவன் बहूनां जन्मनामन्ते बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् ज्ञानवान्मा प्रपद्यते प्रपद्यते वासुदेवः वासुदेवः सर्वमिते सर्वमिति समहात्मा समात्मासु सुदुर्लभः सुदुर्लभः பிப்ரவரி இருபது போயிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அடுத்தது இருபதாவது காமைஹி காமைஹி தைஹி தைஹி தைஹி தைஹி ஹிருத ஹிருத ஞானாக ஞானாக ஹிருத ஞானாக ஹிருத ஞானாக பிரபத்யன் ते प्रपद्यन्ते अन्यदेवताः अन्यदेवताः तं तं तं तं नियमं नियमम् आस्ताय आस्ताय prakritya prakritya niyatah niyatah swaya swaya kamehi kamehi taihi taihi taihi taihi kṛta jñānah kṛta jñānah prapadyante prapadyante anya devatah anya devatah tam tam tam tam niyamam niyamam asthāya asthāya பிரகிருத்யா प्रकृत्या நியதாக नियताः ஸ்வயா स्वया இதுல என்னன்னா ஞானிகளை தவிர்த்த மற்றவர்களை பத்தி பேசுறாரு பார்ப்போம் ஹிருத்த ஞானாகா ஞானாகன்னா ஞானத்தை உடையவன் ஞானாகா ஞானத்தை உடையவர்கள் எப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்கள் ஹிருத்த ஞானாகா ஹிருத்தன்னா என்ன ஞாபகம் இருக்கா நீக்கப்பட்ட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்பகிருத்தன்னு பார்க்கும்பொழுது பார்த்துருக்கோம் அப்பகிருத்த ஞானகன்னு இப்போ ஹிருத்த ஞானகன்னா நீக்கப்பட்ட அல்லது டைவர்டட் திருப்பப்பட்ட வேறு திசையில் திருப்பப்பட்டிருச்சு அறிவு போக வேண்டிய சேனல்ல போகல வேறு டைவர்டட் என்ன டைவர்டட் பணம் சிதறிய சிதறிய அல்லது திசை திருப்பப்பட்ட வேறு திசையில் திசை திருப்பப்பட்ட அறிவை உடையவர்கள் ஹிருத ஞானக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஞானி இவன் என்ன ஞானின்னா ஏக்க பக்தர் ஒரே அறிவு ஒரே புத்தி ஒரே தெளிவு ஒன்றுன்னு பார்க்குறான் அவன் ஸ்திர ஞானம் இவன் யாருன்னா கிருத்த ஞானம் திருப்பப்பட்ட அறிவு வேறு திசையில் தடுமாற செய்யப்பட்ட அறிவை உடையவன் இவன் என்ன பண்றான்னா காமைகி தைகி தைகி தைகின்னா அவைகளால் தைகி அவைகளால் காமைகி காமங்களால் ஆசைகளால் அல்லது பேராசைகளால் பெருவெறிகளால் இது வந்து காமைகின்னா காமம்னா இந்த இடத்துல பொதுவாக ஆசைன்னு அர்த்தம் காமங்கிறது நிறைய பொருள் இருக்கு இது ஆண் பெண் உறவு மட்டும் இல்லை ஏதாவது ஒன்று அடையணுங்கிறதும் காமம் தான் அது பணமோ புகழோ பதவியோ ஆனால் இந்த இடத்துல காமங்கிறது என்னன்னா உல்லாச வாழ்க்கையில் பொதுவாக வந்து நாலாவது ரெஃபரன்ஸ் போட்டல மோகிதம் இது பதிமூணாவது ஸ்லோகத்தில் ஒரு தடவை பார்த்துருக்கோம் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சர்வமிதம் ஜெகத்து மோகிதம் அப்படின்னு பார்த்துருக்கோம் கரெக்டா பதிமூணாவது சுலோகம் பதிமூணுல மோகிதம் இந்த மூன்று குணங்களால் திருபிகி குண குணமிகி குணமயகி சர்வம் இதம் ஜெகத்து மோகிதம் இந்த உலகம் தடுமாற செய்யப்பட்டுள்ளது என்னை பார்ப்பதில்லை வேற எங்கேயோ ஓடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி அந்த மோகத்தினால் புத்தி தடுமாறியதால் உண்மை தெரியாததால் வேறு வேறு விஷயங்கள்ல அவனுக்கு நாட்டம் முடிகிறது அந்த நாட்டம் கூட பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நாட்டம் வெறியாக மாறி வருகிறது காமனம் காமம்னா இந்த இடத்துல சாதாரணமாக வரக்கூடிய ஆசைகள் எல்லாம் இவர் ரெஃபர் பண்ணல அது இயற்கையாக இருக்கக்கூடியது ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு இடத்துல எங்க அந்த காமமாக இருப்பது நான் சொல்லியிருக்கிறேன் தர்ம அபிருத்த காமோஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பார்த்துருக்கோம் பதினோராவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் இங்கே பிரச்சனை என்ன நம்ம கொண்டு வர வரக்கூடாது காமகின்னு அவர் சொல்லியிருக்கிற இப்படி தான் பார்க்கணும் நம்ம பொருள் கொடுக்கக்கூடாது அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய காமங்களை அவர் இங்கே சொல்லவில்லை செயற்கையாக இவன் என்ன பண்றான் அந்த சிறிய காமத்தை இவன் வந்து பெருசா டெவலப் பண்ணி காமம் இருக்கிறதுன்னு பொருள் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது எனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருது ஏன்னா அப்போ தான் உயிரோடு இருக்க முடியும் தூங்கணும்னு ஆசை வருது அப்போ தான் உயிரோடு இருக்க முடியும் சில விஷயங்கள் உயிரோடு இருக்க செத்து போக மாட்டாங்க உதாரணமாக வந்து இப்போ வந்து ஒரு ஆணுக்கு பெண் துணை தேவைப்படுகிறது கல்யாணம் பண்ண அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை தேவைப்படுகிறது நான் லவ் பண்ண போகிறேன் கல்யாணம் பண்ண போகிறேன் இவங்க லவ் பண்ணலனாலும் கல்யாணம் பண்ணலனாலும் செத்து போயிட மாட்டாங்க இதை இப்போ இதை காரணமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கா செத்தா போக போகிற அதனால் ஒழுங்காக இரு கண்ட்ரோலாக இரு பல சாமியார்களும் இதில் வந்து எந்த விதத்துலையும் குறைச்சல் கிடையாது சும்மா செத்து போக மாட்டாங்கிற ஒரே காரணத்தினால போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க நானும் இப்படி சொல்கிறவங்கள ரூமில் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கலாம் நீ ஒன்றும் செத்து போக மாட்டேன் அப்படின்னு கட்டி போட்டு அப்படிலாம் பண்ண முடியாது அதுக்காக டார்ச்சர் பண்ண முடியாது சாவு தான் முடிவுன்னு நம்ம வச்சுக்கூடாது ஏன்னா செத்தா போய்டுன்னு கேட்கக்கூடாது இயற்கையாக வரக்கூடிய எல்லா தேவைகளையும் நம்ம வந்து அங்கீகரிக்க வேண்டும் வெயிலில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிழல் தேவைப்படுகிறது அதை அங்கீகரிக்கணும் நீ இதுக்காக நீ எல்லாம் செத்தா போயிடுவ வெயிலில் போய் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா தேவைன்னு தோணுச்சுன்னா சரி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போ அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்படி இது இந்த காமங்கள் எல்லாம் இங்கே வந்து அவர் ரெஃபர் பண்ணல ஏன்னா இதை அடுத்து பார்த்தாக்க கொஞ்சம் குறை சொல்கிற மாதிரி போகும் அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இந்த ஆனால் இது எதை இங்கே சொல்ல போறாரு எதை சொல்லிட்டு இருக்கிறாருன்னா வெறி பிடித்த காமம் இந்த காமங்களால் திருப்பப்பட்டவன்னு சொல்லும் பொழுது சாதாரண காமங்கள்லாம் நம்மளை ஒன்றும் பெருசாக திருப்புறது இல்லை யாருக்குமே பெரிய சாதனை பண்ணுறவங்களுக்கும் பெரிய சாமி இருக்கும் சாப்பிடணும்னு தோணுது தூங்கணும்னு தோணுது அல்லது இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறாரு அவர் இதெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாரு மற்றதுன்னா கொஞ்சம் சாப்பிட்றாரு ஸோ இதெல்லாம் இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு வெயிலில் போகிட்டு தான் ஒரு நிழல் தேவைப்படுது இதெல்லாம் இருக்கிறது தான் ஆனால் இது வந்து அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை அவசியம் அத்தியாவசியம் இல்லை ஆனால் அந்த விஷயத்தில் நாட்டம் உருவு தவறு இல்லை என்றாலும் கூட அதை அதில் வெறியை வைக்கிறார் வெறி பிடித்திருக்கிறார் என்ன சொல்றது இப்போ நான் அடைஞ்சே திரும்ப அடைஞ்சு கண்டிருப்பார் அடைந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவி நான் அடையாமல் இருக்க மாட்டேன் மாப்பிள்ள நீ வேண்டாம் பாரு நான் சேலஞ்ச் பண்ணி காட்டுறேன் பண்ணி காட்டிட்டு தான் விடுவேன் அப்படிங்கிறார் இதுதான் இந்த காமேகி ஹிருத இவனுடைய அறிவை அப்பகரித்து செல்லக்கூடிய சக்தி இருக்கின்றது எதற்கு இந்த காரணத்துக்கு அதாவது ஒரு காமம் இருக்கிறது அது இவனுடைய அறிவை இவனுடைய மனதை இவனுடைய பயணத்தை தொல்லை செய்வது இல்லை அப்படிங்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை இவனுடைய ட்ராக்கையே மாற்றி தூக்கிட்டு போகுதுன்னா அங்கே தான் யோசிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு வெறி வளர விடக்கூடாது அந்த அளவிற்கு ஒரு காமம் வெறியாக மாற விடக்கூடாது அப்படி விட்டாலும் தப்பு கிடையாது பல கோடி பிறகு திரு பிறகு திரும்ப வருவான் ஆனாலும் இங்கே நடக்கிறத தான் சொல்கிறார் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காரு வேற ஒன்றும் இல்லை அப்படி ஹிருதஜமாக இந்த வெறிகளால் மனம் தடுமாற செய்யப்பட்ட அறிவு திசை திருப்பப்பட்ட இந்த ஞானிகள் தான் இந்த இடத்துல ஞானத்தை சரியான ஞானத்தை உடையவில்லை திருப்பப்பட்ட ஞானத்தை உடையவன் தடுமாறிய ஞானத்தை அறிவை உடையவன் அப்படின்னா கெட்டு போன இதுதான் கெட்ட புத்தின்னு சொல்றது கெட்ட புத்தின்னா ஏதோ கெட்டு போனதுதான் நம்ம இதான் பேசுற மாதிரி நினைச்சு விடாது கெட்ட புத்தின்னா தடுமாறிய புத்தி அவ்வளவுதான் ஹிருத ஞானம் போக வேண்டிய திசையில போகாம வேற திசையில ஏதோ பயணம் பண்ணிட்டு இருக்கு ஓகே அவர்கள் என்ன செய்யறாங்க அந்நிய தேவத்தாக பிரபத்தியந்தே பிரபத்தியந்தேன்னா சரணடைகிறார்கள் அடைக்கலமாக இருக்கிறார்கள் இந்த வார்த்தை இப்போதான் பிரபத்தியத்தின்னு உரிமையில பார்த்துருக்கோம் ஏற்கனவே கூட பிரபத்தியத்தின்னு பதினாலாவது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம் அப்படின்னா அடைக்கலமாக இருக்கிறார்கள் கத்தியாக இருக்கிறார்கள் அதே பொருள் தான் ஆனா எதை கத்தியாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்நிய தேவத்தாக மற்ற தேவத்தாக்களை கத்தியாக இருக்கிறார்கள் இது ஒரு சிக்கலான வார்த்தை ஆனால் பொருள் பார்ப்பேன் அந்நிய தேவதாக்கள் என்ன வேறு தேவத்தை என்னை அடைவதற்கு பதிலா என்னை விரும்புவதற்கு பதிலா என்னை அடைவதற்கு பதிலா இவன் என்ன பண்றான் வேறு வேறு தேவதாக்களை போய் அடைகிறான் ஏன்னா அந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும் அற்ப பழங்களின் நாட்டம் வைத்து வேறு வேறு தேவத்தைகளிடம் போய் சரணடைகிறார்கள் யாரு இந்த கிருத்தஜானாக திருப்பப்பட்ட புத்தியை உடையவர்கள் இப்போ இந்த இடத்துலதான் விளக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்நிய தேவதாக்கள்லாம் பாத்தியா பாத்தியா கிருஷ்ணரி சொல்லிட்டார் வேற சாமி கூடாது வேற பகவத்கீதையிலே போட்டிருக்கு சார் அதுலேயே போட்டிருக்கு வேற சாமியை கும்பிடுறதெல்லாம் வந்து கிருத்தஜானாக தான் செய்வாங்க திருப்பப்பட்ட புத்தியை உடையவர்கள் தான் செய்வாங்க அப்படின்னா கிருஷ்ணர் மட்டும்தான் கும்பிடணும் அப்போ இதை புரிஞ்சுட்டு நம்ம செய்ய நம்ம வந்து அதுக்காக கிருஷ்ணர் தவிர வேற எதுவும் நினைக்கவே கூடாது அப்படின்னு ஒன்று வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஸோ இதில் அது இல்லை இதில் வந்து இதில் இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்க்கணும் மா பிரபத்தியத்தே அப்படின்னு பத்தொன்பது சொல்லியிருக்கிறாரு பத்தொன்பதாம் ஸ்லோகத்தில் ரெண்டாவது பாதத்தில் என்னையே கத்தியாக இருக்கிறான் இந்த ஞானி இந்த இந்த கவுண்டர் வந்து இருபதாவது பக்கத்தில் காட்டுறாரு என்னை கட்டியாக இருக்காதவர்கள் வேறு வேறு தேவதாக்களை தேடி சரணடைகிறார்கள் வேறு படங்களுக்காக அவர்களுடைய காமங்கள் பூர்த்தியாவதற்காக அப்படின்னு சொல்றாரு இப்போ என்ன இந்த இடத்துல மாங்கிறதுக்கு முதல்ல இவங்க கிருஷ்ணர்னு கொண்டு வந்ததே தப்பு ஏன்னா அது விளக்கு நம்ம பார்த்துருக்கோம் என்னைன்னு அவர் வந்து இறைவனைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார் தவிர இந்த தேவகி புத்திர ஆ சதங்கி தேவ இது வந்து பாஸ் பண்ணிடுவோம்